ॐ श्रीगुरुभ्यो नमः आदित्यहृदयस्तोत्रम् ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्याब्रवीद्राममगस्त्यो भगवान् ऋषिः ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாத்தனம் ஏன சர்வானரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி ஆதித்யஹயம் புண்ணியம் சர்வசத்ருவிநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கலமாங்கல்யம் சர்வபாபப்பிரணாசனம் சிந்தாசோகப்பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுரநமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வதேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வி ரஷ்மிபாவன ஏஷ தேவாசுரகணான் லோகான் பாதிகபஸ்திபி ஏஷ பிரம்மா ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோதனதக்காலோ யம சோமோஹ்யபாம்பதி பிதரோ வசவசாத்தியாஹ்யஸ்வினௌ மருத்தோ மனு வாயுர்வன்னி பிரஜா பிராணருத்துகர்த்தா பிரபாகர ஆதித்யசவிதா சூரிய பூஷாகபஸ்திமான் சுவர்ணசதிருஷோ பானுர்ஹிரண்யரேதா திவாகர ஹரிதஸ்வசஹசிரார்ச்சி சப்தசப்திர்மரீச்சிமான் திமிரோன்மதனஷம்புஸ்துவஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் सहस्रार्चिः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान् हिरण्यगर्भः शिशिरस्तपनो भास्करो रविः अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः व्योमनाथस्तमो भेदीर्गजुः सामपारगः घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीथीप्लवङ्गमः आतपीमण्डली मृत्युः पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजाः रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणामधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु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 து பரம் ஹர்ஷமவாப்தவான் திரிராச்சமிய சுச்சிர்பூத்வா தனுராதாய வீரியவான் ராவணம் பிரேக்ஷிய ஹிருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத் சர்வயத்னேன மகதா வதே தஸ்ய திருதோபவத் அதரவிரவதன் நிரீக்ஷ ராமம் முதிதமனா பரமம் பிரகிருஷ்யமான நிஷிச்சரபதி சம்ஷயம் விதித்வா சுரகணமத்தியகதோ வச்சஸ்வரேதி ஓம் ಛಾಯಾ ಸಂಜ್ಞಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿನೇ ನಮೋ ನಮಃ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ತತ್ಸತ್ ಶ್ರೀ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಪಾದಾರವಿಂದಾರ್ಪಣಮಸ್ತು